அரிசிர் விருத்தம் மெய்யுங்கொண்டு விராரத்தந்தர் விதி வழி நின்றிடவும் உய்யுங் கர்மிகளுக்கனுகுணமா ஒரு தொழில் செய்திடவும் செய்யும் செய்கை முடிந்தவன் என்றுரை செப்புவதெப்படியோ நையுந்துன்பமகற்றிய குருவே நலமாருள்வீரே ஆடவர் செய்தொழில் மூவகையாகும் அவித்தை வசத்துரு நாள் ஏடனை மமதைய அகந்தையுளார்க்கே இகபர விவகாரம் வீடணுகுவமெனும் இச்சையுளாக்கே வித்தை படிப்பதெலாம் பாடல் மிகுந்தொழிலால் பலனுண்டோ பரிபூரணமானால் குறவர் சிகாமணியே கேளீர் நீர் கூறின வழியொக்கும் பரமுடன் இகமும் இழந்தவரன்றோ பழகுவர் மெய்ஞானம் விரவு முயற்சியின் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார் சிரவணம் மனநாதிகள் வேண்டாவோ சித்தமுறைத்திடவே கிளர் மகனே கேள் தத்துவம் அறியார் கேட்ட செய்யக்கடனே தளர்வரு சிந்தித்தலில் முயர்வார் சில சந்தேகங்களுளார் தெளிதலில் நிற்பார் விபரீத பேய் தீராவாதனையோர் வெளியுரு வாயறி வாய் நிறை வாயினர் வேண்டுவதொன்றுண்ணோ ஐயா கேளீர் தத்துவ ஞானியும் அஞ்ஞானிகள் போல செய்யா நின்றேன் கண்டேன் உண்டேன் சென்றேன் எனலாமோ பொய்யாம் விபரீதங்களவர்க்குப் போயின என்றீரே மெய்யாம் மெய்யாம்பிரம விசாரமிதன்றே உரையீரே ஓய்ந்த கனாவிற்கண்ட பழங்கதை ஓதுவன் வாதனையால் ஆய்ந்தறி உற்றவன் அப்படி செப்புவன் ஆபாசனும் ஆகான் மாய்ந்த தன் உடல்வே அளவும் பின்னவன் மனுடனப்படுவான் வீந்த சிதாபாசன் போமளவும் விவகாரந்தொழரும் ஆனால் ஐயா குருவே காண்பத சத்தியமென்றாலும் நானா விவகாரம் துயரளவோ ஞான சுகந்தருமோ போனால் அன்றோ நன்றா நிஷ்டை பொருந்திட வேண்டாவோ தானா நிஷ்டை புரிந்தால் செய்கதவிந்தவன் எப்படியோ தெரிதரு மகனே ஆரம்பத்தொடு தீரும் விவகாரம் உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ள தொழிலன்றும் துரிய பரம்பொருளானவர் வேறொரு தொழில் செய்வதுமுண்டோ அரிய சமாதிகள் பழகுவனில் அவன் ஆரூடனுமன்றே உத்தம குருவே ஆரூடருமாய் ஒரு தொழில் அற்றவருள் சித்தம் அடங்கு தியானாதிகள் சிலர் செய்குவதென்னென்றார் இத்தலம் அருவும் பிராரத்தப்பிரிவெப்படி எப்படியே முக்தரும் வெகுவிதமாகுவர் என்பதும் முன்னே சொன்னேனே நல்லவனே கேள் உலகுபகாரம் ஞானிகள் விவகாரம் அல்லது வேறொரு பெருபேரும் இலை அதனால் பிணியும் இலை வல்ல சிருஷ்டி முதல் பல தொழிலால் வரு புண்ணிய பாவம் எல்லவருக்கும் எல்லாவருக்கும் அனுக்கிரகஞ்செய்யும் ஈசனடைந்திலனே ஈசனுமாய் அருவாய் உருவாய் எழுந்தருளும் குருவே ஈசனும் ஞானியும் ஒப்பென்றீரே எப்படி ஒப்பென்றால் ஈசனும் ஞானியும் மமதையகந்தை இகந்ததினால் ஒப்பாம் ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனாமே எல்லா ஜீவரும் இவனாம் என்றீர் இவன்தான் முக்தியடைந்து எல்லா ஜீவரும் முக்தி பெறாமல் இருப்பான் ஏனைய எல்லா ஜீவரும் வெவ்வேறானால் இவனெல்லாம் அலனே எல்லா பொருளும் உரைத்தருள் குருவே இதை நீர்மொழீரே அகமெனும் அன்மா பூரண மேகம் அநேக விதஞ்சீவர் அகமெனும் அந்த கரணோபாதிகள் அளவிலையாதலினால் ஜகம் முழுதும் குளிர் சந்திரன் ஏகம் ஜல சந்திரர் பலராம் ஜகமதில் ஏரி குளம் சிறு குழிசால் சட்டி குடம் பலவால் சட்டி குடங்களில் ஒன்று நசித்திடின் அதினுள் சந்திரன் ஒட்டு முதற் சந்திரனொடு கூடும் ஒழிந்தவை கூடவே கட்டுமுபாதின சித்திடு ஜீவன் காரணவான்மாவில் கிட்டும் ஐக்கம் உபாதி கெடாதவர் கேவலமாகாரே இவன் அயன்மால் சிவன் ஆகிய ஈசருடெப்படி ஒப்பாவான் சிவன் முதல் மூவரும் அகில சிருஷ்டி ஸ்திதி நாசங்கள் செய்வர் அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார் விபுவார் தவமிகு குருவே இவனுக்கவையிலோ சற்றுங்காணேனே